முஸ்லிம் இருக்கிறது என்று ஆரம்பிக்கப்பட்டு சூரத்தில் நம்பர் அவருடைய பத்தொன்பது யோகம் துர்ஜகோன செய்கிறார் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோரும் அல்லா இடத்துல மீற வேண்டும் என்ற இந்த ஆணுடைய திரு வசனத்துடன் ஆணுடைய இறுதி ஆயத்தாக இது முடிவு அல்லாஹாலா இந்த இருபத்தி மூணு வருட காலத்தில் அவர்களுக்கு இறக்கி வைத்த இந்த வேதம் இந்த கலாம் அதை மக்களுக்கு போதிப்பது மாத்திரம் அல்லாமல் அதன்படி எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த குரான்படி எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹால நவீனூடாக செய்து காட்டினார் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக இன்னும் எத்தனை வருடங்கள் நீதிமன்றம் அடைந்திருக்கிறது இதற்கு முன்பும் இருபத்தஞ்சு வருஷமாக அல்லாஹாலா மறைவார்களாக தெரிவு செய்து பல வசூல்மார்களும் பல அம்மாவுடைய தூதர்களையும் அல்லாஹாலா அவர்களை உலகத்திற்கு அனுப்பி பெற்றோர்களும் பணிவாக அல்லாஹர்களுக்கும் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர்கள் வசூல்களா நபிகளா இந்த உலகத்துக்கு வந்தார் ஐந்து வசூல்மார்கள் அல்லாவுடைய மிக நெருக்கமாக அந்த தூதர்களை அல்லாஹாரா அறிமுகப்படுத்தி வேதங்களை குறித்து அறிந்திருக்கிறார் மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காப்பிட்டு சென்றார் இறுதியாக வாழ்ந்து நகைக்கு பிறகு வேற யாரும் வரப்போறது அப்ப இவர்களுடைய மார்க்கம் எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் அது பொருத்தமானதாக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக இதை எதிர்பார்க்கிறார் எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழும் காலத்தில் லூத் அலி இஸ்லாமும் நபியாக இருந்தார் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் நபியாக மாறப்போகிறார் மூசா அலி இஸ்லாம் வாழும் பொழுது ஆரூன் அலி இஸ்லாத்தை உதாரணத்தில் துவா செய்து நபியாக பெற்றுக் கொண்டார் கண்ணியமாக அல்லாமல் நபிமார்களுக்கு பிறகு நபிமார்களை அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் நபிக்கு பிறகு நிலையான மார்க்கம் அப்ப இந்த மார்க்கம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக எல்லா விஷயத்திலும் தெளிவுள்ளதாக எந்த பிரச்சனைக்கும் விடை கொடுக்கக்கூடியதாக தீவிர போக்கு இல்லாமல் நடுநிலையாக எந்த மனிதனும் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஆக்கியிருக்கிறார் இதனால்தான் இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு வருஷம் இதன் போல எத்தனை ஆயிரம் வருடங்கள் போனாலும் இதுக்குரிய அந்த சந்தேகத்தை மனிதனால நிச்சயமாக ஏற்படுத்த முடியாது அதனால்தான் அலிம் சந்தேகமே ஆனால் கடைசி காலம் நெருங்க நெருங்க அல்லாஹால சூரத்து நாஸ்ல சொல்லியிருக்கிறது போல الناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس மனித ஜின்கள்ல பலரும் மார்க்கத்தை தீன சந்தேகத்தில் ஏற்படுத்திக் கொண்டே இருந்தார் பலவிதமான சந்தேகங்களை உருவாக்குவார் அதை ஏற்படுத்துவார் அல்லாவுடைய தீனம் மிக நிதானமானது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது எல்லா மனிதர்களாலும் பின்பற்றக்கூடியது யாரும் புரிந்து கொள்ளக்கூடியது இதனாலதான் நபியுடைய காலத்துல சல்மான் பாரிஸ் ஈரானை சேர்ந்தவர் நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்ல அவருக்கு இதாயத்தை சுகை குரும் அந்த காலத்து யூரோப் ரோம்ல இருந்தார் அவருக்கு எல்லாம் அல்லாஹாலா விரோதிகளை அல்லாஹ் நபியுடைய நண்பர்களாக மாற்றினார் அப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை மனிதர்கள் கனிவார்களே இன்றைய உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய காலத்திலும் சகாவாக்கள் சில சில சந்தர்ப்பத்தில் சில விடயங்கள்ல தனிப்பட்ட கருத்துக்களை அவர்கள் அவர்கள் ஒரு தனிப்பட்ட கருத்து அந்த கருத்து சில பேர வேறொருவராக கவரப்படலாம் அல்லது அவரே அந்த கருத்தை முன்வைக்கலாம் உதாரணமாக சூரத்துல் மாயிதா உடைய எண்பத்தி ஏழாவது திருவசனத்தை இன்று நான் போகிறேன் அவங்க சொல்கிறான் யார் இந்த ஆவணம் لا تحرموا الطيبات ما أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين விசுவாசிகளே அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் உங்களுக்கு ஹராமாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் உங்களுக்கு ஹராமாக்கிக் கொள்ள வேண்டாம் நீங்க வரம்பு மீறி போக வேண்டாம் ஒரு எல்லை இருக்குது ஒரு பார்டர் இருக்கு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டோட தான் நீங்க வாழ்ந்து கொள்ளணும் உங்களுடைய இஷ்டப்படி ஒவ்வொன்றையும் நீங்களே அதுக்கு மாற்றம் என்று சொல்லி அப்படி சிந்தனைகளை அப்படி கோட்பாடுகளை அப்படி கருத்துக்களை திணிக்க முயற்சி செய்யாதீர்கள் அல்லாஹால இதை தடுத்தான் வார்த்தை மாகல்லாவதற்கும் அல்லாஹ் அலாக்கியதை நீங்கள் மரமாக்க வேண்டாம் வரம்பு மீது நடக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹால அந்த எல்லை மீறி வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது இது ஏன் நடந்ததென்றால் சில சகாபாக்கள் ஒரு வீட்டில் ஒன்று சேர்த்து நாங்க மாமிசம் மீன் எதுவுமே சாப்பிட மாட்டோம் கல்யாணம் முடிக்க மாட்டோம் நல்ல ஆடை அணிய மாட்டோம் இப்படி சத்தியம் செய்து கொண்டார் ஆட் எடுத்துக்கொண்டார் ஐஸ்வரை ஆகிறார்கள் சமூகத்தை விட்டு ஒதுங்கினார்கள் நபியுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக செயல்பட்டார்கள் அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு இதை அறிவித்தார் அவர்களுக்கு இதை அறிவித்தார் கண்ணியமானவர்களே இந்த கருத்தை நபர்களுக்கு ஏற்பட்டுள்ள நல்லவர்களுக்கு தேவைப்படுது இப்படி பத்து பேர் ஒன்று செய்வாங்க அவங்க இப்படிப்பட்ட சத்தியத்தை செய்திருக்கிறார் நல்லவர்கள் கூப்பிட்டு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து வழிகாட்டினாங்க நீங்க இப்படி ஒரு நாள் நடந்து கொள்ளக்கூடாது என்னைய நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க நான் நோவு பிடிக்கிறேன் நோவு விடுறேன் நான் தூங்குறேன் நான் முடிச்சிருக்கிறேன் நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன் நான் துறவியாக வாழ போதித்தவன் அல்ல நான் அப்டைன் துணியா அப்படி அப்டைன் பண்ணி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு துறவியாக வாழ்ந்த நான் ஒரு பட்டத்த மனிதனாக வாழ்ந்த நான் உங்களுக்கு போதித்தது கிடையாது நீங்க உங்களுக்கு யாரு ஹராமாக்கிறது அல்லா நான் தேவை ஹராமாக்கிற பொழுது இவங்க அல்லவா இதை முடியும் அல்லாஹ் கேட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் கருத்துப்படி இதை நீங்கள் செய்ய முடியும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த நாட்டில் நானும் நீங்களும் ஒரு கண்ணியமாக ஒரு ஆயிரம் வருடம் ஆயிரத்தி அறுநூறு வருடம் முஸ்லிம்களுடைய ஒரு செல்வாக்கை பெற்றிருக்கிறது முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இந்த ஆயிரத்தி அறுநூறு வருடத்துல ஒருபோதும் முஸ்லிம்கள் மீது ஒரு யாருமே தீவிரவாதிகள் இந்த நாட்டுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடியவர்கள் என்ற இந்த ஒரு அடையாளத்தை எங்களுக்கு யாரும் ஒரு முஸ்லிம் சமூகம் என்ற அடிப்படையில் சொல்ல முடியாது அதுதான் இது உலகத்துடைய நியதி அதுதான் இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு அல்லாஹாலா இந்த நாட்டில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கண்ணியத்தை பாதுகாப்பு நாட்டுடைய ராஜாக்கள் கூட முஸ்லிம்களிடம் சரியான மகிழ்ச்சி பாதுகாப்புல சேர்த்திருக்கிறார்கள் வெளிநாட்டு உறவுகளுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடாக செய்ததை நாம் சர்வசாதாரணமாக காணக்கூடியதாக ஆனால் இந்த இருபத்தொன்னு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த வருடம் முடிய அதுக்கு முன்பு அதை கொஞ்சம் புரிந்து ஒரு சமூகத்தை திரும்ப ஒரு நிலைமைக்கு மீட்சி எடுப்பதற்கு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த சும்மா உண்டோம் இன்றைய நாம் சில விஷயங்களை எழுந்துட்டோம் யாருமே ஒரு ஆண் மீது தவறான கருத்துக்களை சொன்னாலும் அது உடனுக்குடன் அதற்கு விடை காணப்படுகிறது ஆனால் இஸ்லாம்ங்கிற பெயர்ல எப்படி மனிதர்களை அழிக்கிறது நாசப்படுத்துறது அது இஸ்லாத்தின் மீது குரானின் மீது ஹதீஸின் மீது நபர்களுடைய வாழ்க்கையின் மீது அனாவசியமான ஒரு சந்தேகத்தை ஏற்படுகிறது கனிவார்களே இது என்ன என்பதை புரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது எப்படி அவருடைய காலத்துல ஒரு சில சகாபாக்கள் தன்னுடைய சொந்த கருத்தை முன்வைத்த பொழுது செல்லும் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் அவர்களை தடுத்திருக்கிறார்கள் எச்சரிக்கிறார்கள் எதிர்த்து அப்துல்லாஹ் அவர் கல்யாணம் முடிச்சார் ஆனா மனைவிய தொட்டதும் கிடையாது என்ன செய்வான் பகல்லாம் நோய் குடிப்பான் இரவெல்லாம் நின்று வளர்ப்பான் இப்ப இந்த ஒரு கருத்து இது நபியவர்களுக்கு போதிச்ச கருத்து நபியவர்களுடைய அவருடைய தந்தை அமிர்தா மருமகள் கேட்கிறாங்க இந்த மகனோட நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா பல நீண்ட சம்பவம் சுருக்கமா ஒரு நாள் அவரோட பேச்சல சொல்லிட்டா உங்களோட மகள் என்ன தொட்டதும் கிடையாது ஆத்திரம் வந்துச்சு எந்த நான் முடிச்சு கொடுத்தேன் ஒரு பெண் அமானிதமாக கொடுத்திருக்க வாழ்க்கையே இல்லாமல் இருக்கிறாரே உடனே கவனித்து சமயம் அவரை கூப்பிட்டு கேட்டான் சொல்றாங்க இந்த நாளுமே நோக்கிக்கிறேன் இந்த நாளும் இரவு தான் நின்று வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நீ அப்படி செய்யாது நீ மாசத்துல மூணு நாள் நோக்கடி நீ புராண அப்படின்னு புராண எல்லாம் போது தேவை டெய்லி எல்லா புராணையும் போது நீ இந்த நாள் நோக்கடிச்சா உன்னை தொழில் இருக்க உன்னை குடும்பம் இருக்க உன்னை போதல் இல்லை அல்லா வைத்து என்று சொல்லு நாவிடம் ஏன் இப்படி செய்கிறோம் என்ற வசனாசனம் எச்சரித்தார் கனிமார்கள் அதுக்கு பிறகு அவரை பல கருத்துக்களை முன்வச்சு ஏழாவது பட்சத்துல தமிழ் அவங்க சொன்னாங்க சரி நீ மூணு கூட நோம்பிடிக்க விரும்புறியா அவனுக்கு ஒரு நாளைக்கு நோம்படி ஒரு நாளைக்கு நோக்கி பிரிச்சு பிரிச்சு தாவூத் அலி இஸ்லாம் ஒரு நபிமார்கள்ல தாவூத் அலி இஸ்லாம் அப்படிங்கிறோம் நபிமார்கள் எல்லாம் அனுப்பியிருக்கிற அந்த நபிமார்கள் தான் அப்படி நோய் பிடிச்சிருக்கான் நான் கூட அப்படி உனக்கு அப்படின்னா பிடிக்கணும்னா உனக்கு நான் அனுமதித்தாங்க அவன் இதுல நான் என்ன எல்லா ஒரு நாளைக்கு ஒரு முறை புறாம முடியும் ஒன்பது நோவு குடிக்கிற ஒவ்வொரு நாலு நோவு குடிக்கிற மனிதனுக்கு சொல்றா மூணு நோவு இல்ல அவர் போஸ் பண்ண அவருக்கு நம்மவர்கள் ஒரு நாள் நோக்குடி ஒரு நாள் நோக்கு எந்த நாளும் நான் முடிக்கணும் இதை அப்படி ஒரு வாழ்க்கை இருப்பதே உன் மனைவியிட ஹக்கு இருக்குது உன் உடம்புல இருக்குது உன் விருந்தாளிகள ஹக்கு இருக்குது உன்னுடைய இந்த நடந்து தனிப்பட்ட நபருக்கும் கூட்டான மனிதர்களுக்கும் நவையவர்கள் செய்த ரெண்டு வகையான சம்பவத்தை நான் உங்களுக்கு ஏன் நவையான நாலு கருத்துகள் இன்று சர்வசாதாரணமாக சிலரால் தவறாக இன்டர்பிரேட்டேஷன் செய்யப்பட்டது ஒரு சார் இது இதற்குக் காரணம் இன்றைய குளோபல் இன்டர்நெட் யுகம் இந்த இன்டர்நெட் யுகத்தில் இருந்து கொண்டு எங்கேயோ அமெரிக்காவுடைய கோணல்ல அல்லது பீச்சில் அல்லது நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கால ஒரு மனிதன் ஏதோ ஒரு அரபு நாட்டில் இருந்து கொண்டு ஒரு கருத்தை உருவாக்கி அது மக்கள் மயப்படுத்தினால் அந்த கடத்துக்கு வாலிபர்கள் கவலைப்படுத்தலாம் அந்த கடத்துக்கு போகிறார் ஜிஹாத் அல் வலா அல் வரா தக்ஷி இந்த நாலு விஷயங்கள்ல ஈடுபடுகிறார் முதலாவது என்பது தக்ஷி தக்ஷி அப்படித்தான் ஒருவரை காப்பிடாது யாரு ஏந்த கோட்பாட ஏந்த சிந்தனைய ஏற்றுக்கொள்வது இல்லையோ அவன் காவல் அவன் முஸ்லிமா இருந்தாலும் இந்த உள்ளவர்கள் முதலாவது காப்பிலாக்கிற நிலைய ஒரு அவர் எல்லாம் அது யூடியூப்லையும் வீடியோக்கள்லையும் அது பப்ளிக்காக பேசப்படும் சகவாழ்வை பேசுகிறவன் காப்பு அந்நியவன் காவல் இருக்கிறது அது தெரியும் ஆனால் யாருமே அந்நியர்களோட சேர்ந்து வாழணும் நாம நிம்மதியாக இருக்கணும் சொல்றாரோ அவன் தான் அவன் பக்கத்துல தொழுதாலும் சரி அவன் தாய்ச்சி தொழுதாலும் சரி அவன் எது செய்தாலும் சரி அவனுக்கு அப்ப அவன் என்ன செய்யும் அவனை முதலாவது சொல்லணும் இது ஒரு சிந்தனை இரண்டாவது இந்த மைக்ரோடிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ல அல்லது மெசூரிட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட்ல எங்க எங்கடக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ அங்க இருந்து பாதுகாத்து நாம ஐசோலேட் ஆகி வேறொரு நாட்டுக்கு போய்விடுவோம் அந்த நாடு அது இஸ்லாமிக் ஸ்டேட்டாக இருக்கும் ஐஎஸ் அங்கதான் சொல்லுவாங்க அப்படி ஒரு ஸ்டேட் இதெல்லாம் ஒரு ஆண்ட அதீஸ்ல உள்ள கருத்துகள் இந்த கருத்தை தவறாக எந்த பண்ணும் ஹிஜரத் இருக்குது இஸ்லாத்துல ஜியாத் ஒரு மனிதன் இஸ்லாத்தை வெளியே போயிட்டா சில சில கட்டத்துல அவன் முஸ்லீம் அல்லன்னு சொல்ல வேண்டி வரும் நபிக்கு பிறகு நபி வாழும் என்று நபி இருக்கிறார்கள் ஒருவன் பாதித்தால் அவன் முஸ்லிமாக அதே போல அந்நியர்களோட சேர்ந்து வாழ்வது என்பது அது இஸ்லாத்தில் அந்நியர்களோட எந்தெந்த விஷயத்துல எங்களுக்கு முரண்பாடு இருக்குது என்பதும் இஸ்லாத்தில் இருக்குது இப்ப இவைகளை தவறாக இன்டர்பிரட் பண்ணி ஒரு வேற ஐடியாலஜி சிந்தனை உள்ளவர்கள் வேற கருத்துள்ளவர்களாக ஒரு கூட்டத்தை உருவாக்குவார்கள் அதற்கு ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய கருத்தும் அதே நேரத்தில் அதற்கு இந்த இன்டர்நெட் யுகமும் பெரிய உதவியாக பெரிய உதவியாக இப்ப இந்த கருத்துக்களை மக்கள் பயன்படுத்துறதுக்கு அவர்கள் ஒரு கூட்டத்தை உருவாக்குவார்கள் ಮುನ್ನೂರು ಮದರಸಾಗಳಿವೆ பத்தாயிரம் உலமாக்கள் இருந்து இந்த நாட்டில் ஒரு சபா மட்டும்தான் இந்த சிந்தனைக்கு ஆகிறார் என்றால் மற்றதெல்லாமே மௌலவிகள் அல்ல ஜாமியாவில் டாக்டரேட் செய்தவர்கள் அல்ல அப்படி குரானை மதித்து படித்தவர்கள் அல்ல சாதாரண வியாபாரிகள் பணம் படைத்தவர்கள் பெரும்பெரும் வாகனத்தில் போகக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த எப்படி பத்து சாலவாக்கள் எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு போய் நாங்க இதுக்கு பிறகு கல்யாணம் முடிக்க மாட்டோம் நாங்க தனித்துவமான ஆடை அணிவோம் நாம் வெள்ளி ஆடை அணிய மாட்டோம் நாங்க மாமிசம் சாப்பிட மாட்டோம் நாம வேறொரு சிந்தனைக்கு போறோம் என்று சொன்ன உடனே அல்லா சொன்னான் யார் ஆவலும் நான் குழந்தை வாக்கி ولا تعتدوا ان الله لا يحب المعتدين ஏன் சுவாசிக்கிறேன் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்க வேண்டாம் நீங்க மரபு மீது நடக்க வேண்டாம் அல்லாஹ் தாலா அப்படி மரபு மீது நடப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை இப்ப நேரடியாக நான் இந்த நாட்டுடைய விஷயத்துக்கு வருகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல எனக்கு எக்ஸல் இல்லை காலத்துல நான் ஒரு பயான் செய்வேன் அந்த பயானத்துல நான் ஐஎஸ் ஐஎஸ் சம்பந்தமாக விமர்சித்து பேசுகிறேன் அதை அதே ரேடியோல இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதிவாகும் இந்த டிக்ளரேஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜிமத்துள்ளமாம் இன்னும் இந்த நாட்டுடைய பன்னெண்டு முக்கியமான அமைப்புகள் சேர்ந்து வெளியிடுவாங்க இந்த இடத்துல நீங்க உங்களோட நெஞ்ச தொட்டு பாருங்க இது ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு மண் தேர்ல ஒரு எத்தனை பேர் 17 இந்த வருஷத்துல நான் லட்சக்கணக்கான பிரதிகள் அடிச்சு இன்டர்நெட் மூலமா இது மூலமாக மக்களுக்கு நாங்க மக்கள் மயப்படுத்திருக்கிறோம் உங்களை யார் இதை யார் வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் என்ன சொல்றோம் joint declaration by Muslim organizations of Sri Lanka on the issue of ISIS and extremism. இது ஏன் வந்துச்சு ஒரு குடும்பம் சரியாக போகும் ஒரு குடும்பம் சரியாக போகும் சரியான பேச்சு ஒரு வாலிபர் அவர் கொல்லப்பட்டார் அநேகமாக இருபதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்த நாளே இந்த டிக்ளரேஷன் அவர் ரெண்டாயிரத்தி நான் ரேடியோவில் பேசியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு வருஷத்துக்கு முன் உலமாக்கள் இந்த சிந்தனை இப்படி ஒரு சிந்தனை அலறுகிறது இந்த கொள்கைக்கு போயிடாதீங்க தீவிரமானது ஆபத்தானது These are the percentage of main empty Quindi un contract of arrangement also delivered from Deo and then 22nd July 2015. When um, the in call reserves all forms of violence against Islam is the religion of mercy for all humans. It is the founding head of internal peace, family, security and brotherhood. Islam attached such value to human life and it equates the killing of a single, single being unlawfully with the killing of the entire human race. Without different differentiation, based on greed of caste. Its teaching of peace and brotherhood encompasses all human Islam seeks to treat all mankind with equality mercy, tolerance, and justice. Islam sternly condemns all kinds of oppression, violence, extremism. It regards oppression and mischief, right, and murders among the severe sins and crimes. The ISIS is violent extremism organization which aims the fundamental teaching of Islam. It is an absolute wicked organization which operates against all the principles and tenets of Islam. Unfortunately, the word jihad has been misinterpreted by the Western and foreign media to mean killing of waging unjust wars. Any organization that kills innocent people under the heel of jihad, it is totally outside the veil of he endorsed the booklet published by A.C. Davis It explains the Gulf spiritual concept of jihad based on authentic Islamic religious texts. According to my understanding, more than 150,000 copies have been published in Sinhalese language about Jihad. I don't think how many people of us would have studied Our youngsters, our parents. How much it will, it will cost you? Not less than 100, 200 rupees. Just to show what is your. We appreciate the initiative taken by SDJ to expose the ISIS as an un and extremist organization in all the informative broadcast through SLBC on the 6th of July 2014 and the statement shown to the media on the 30th August 2014 of the several international Islamic institutions and countries have condemned the ISIS as an extreme organization engaged in acts contrary to Islamic teaching. We strongly and if your colleague condemn any person associated with ISIS, any other active organization operating under the name of Islam, we do not condone any person or organization that engages in extremism in any form. We stand the call upon governments to take action against any individual involved in any form of extremism. We also wholeheartedly offer our fullest support and operation all government agencies identify such anti social and criminal elements in order to eliminate this menace form from our knowledge. We call upon the media to act with responsibility and objectivity. We also ask them not to sensationalize and such, such issues as not to endanger peaceful coexistence prevailing among the communities in Sri Lanka. The Muslims have our centuries demonstrated our virtue and loyalty to Sri Lanka. We affirm that we will not act any manner that is detrimental to our motherland. அப்ப இது நாலு வருஷத்துக்கு முத சொல்லப்பட்ட விஷயம் இந்த ஐஎஸ்எஸ்க்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் கிடையாது தீவிரவாதிகள் இப்படிப்பட்டவர்கள் தான் அவர்கள் இப்படிப்பட்ட கொள்கைகளை ஈடுபட்டிருக்கிறார் இன்று நான் சொல்ல விரும்புவது கனிவாக நடந்தது நடந்துவிட்டது எங்களை சில முஸ்லிம்கள் எழுபத்தஞ்சு பேர் சுமார் அவர்கள் இன்டர்நேஷனல் தீவிரவாதிகள் என்று சிறையில் இருக்கிறார் அதுக்கு எதிர்ப்பட்டவர்கள் அவர்கள் எழுபத்தஞ்சு பேர் சமூகத்திலே ஒரு பாரிய பொறுப்பு அதுக்காக தான் இந்த தலைவர் அழைக்கிறார் இஸ்லாம தயவு செய்ய கூகுள்ல போய் படிக்காது இஸ்லாம மஸ்ஜிதில் இருந்து இமாம்களுக்கு உட்கார்ந்து கால் மணிக்கு நீங்க படிங்க ஏழாயிரத்தி ஐநூறு செவித்துலமாக முன்னூறு மதரசாக்கள் இமாம்கள் வந்தார்கள் வாழ்கின்ற வாழ்வர்கள் எல்லோரும் பெரியவர்கள் இந்த பூக்குள்ள போய் சார்ந்த பயிற்சி விளங்காம ஒரு சம்பந்தமான ஒரு விஷயத்தை யாருக்கிட்டையும் படிக்கிறதாக இருந்தால் அது கூகுள் பண்ணி எடுக்கிறதாக இருந்தால் யார்கிட்ட படிக்கிறோம் என்பதை பார்க்கணும் இதை பாதிச்சாலும் அதை முறையாக தெரிவித்து பயன்படுத்த வேண்டும் இல்லைன்னா ஒவ்வொருவரையும் காப்பிராக்குவது தவறான ரிசல்ட்டைய கருத்தை கொடுப்பது ஜிஹாதுக்கு தவறான இன்டர்பிரேஷன் கொடுப்பது இன்னும் மனிதர்கள் ஒரு நாளும் அந்நியர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்ற ஒரு தப்பான கருத்தை பருப்பது மூலமாக உலகத்தையும் நிம்மதி குறையும் இந்த நாட்டிலையும் அசௌகரியம் உண்டாகும் அதனால் இப்ப உருவாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஆட்சியாளர்களுக்கு உதவியாக இருந்தது நாங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆபத்திலிருந்து வெளியாகுவதற்கு படித்தவர்கள் உலமாக்கள் வாழ்ந்தவர்கள் தளவந்தர்கள் எல்லோரும் செவித்துள்ளவா இன்னும் இந்த அமைப்புகளோட ஒன்று சேர்ந்து எப்படி இவர் நம்ம ஒவ்வொரு குழந்தையுடைய காதலையும் இந்த கருத்தை முன்வச்சு நான் இன்றைக்கு பேசின இந்த தவறான சிந்தனைகள் இருந்து எங்கள் சமூகத்தை பாதுகாக்க தூய்மையான இஸ்லாம் அது அப்படிப்பட்டதல்ல ஒரு யகூதியுடைய பிணத்திற்கு நபி அவர்கள் எழுதி நின்றார்கள் மிருகத்துக்கும் அந்த கால்நடைகளுக்கும் அதற்குரிய ரைட்ஸ கொடுக்கிற மார்க்கம் மனிதர்கள் எல்லோரையும் மதிக்கிற மார்க்கம் இந்த இஸ்லாம் இந்த தீரை அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறதுல இந்த நாட்டில் எங்களை பற்றி தவறான கருத்தை பரப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தீய சக்திகளுக்கு மத்தியில நாங்க எங்களோட உடலாலும் பொருளாலும் சிந்தனையாலும் பலத்தாலும் இதற்கு பாடுபட்டு இந்த சிந்தனையிலிருந்து வெளியாக முயற்சி எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களோட குடும்பத்துல யாரும் சரி பேசாமல் அணிச்சு போறாங்க வேற கருத்துக்களை சொல்றாங்க தவறான கருத்துக்களை பிரச்சாரம் செய்யறாங்க வேற உலகத்துள்ள சிம்பல்கள் அடையாளத்தை போட்டு கொள்றாங்க டீஷர்ட்டாக இப்படி அவங்க கொஞ்சம் ஐசோலேட் ஆகுவாங்க மற்றவங்களோட பேச மாட்டாங்க ஒரு தனி குரூப் உருவாக்குவாங்க இப்படிப்பட்ட சிந்தனைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அடையாளம் காணும் உலமாக்கள்ட்ட கொண்டு வாங்க படித்தவர்கள்ட்ட கொண்டு வாங்க மசிலுக்கு முடியாத வேறு தக்க மரங்களை அதை புதியவர்களுக்கு அவருக்கு ஒப்படைங்க இல்லைன்னா சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நாங்கள் செய்த துரோகமாக பிள்ளையாக இருந்தாலும் அதை சகாவாக்கள் எப்படி நடத்தினார்கள் அப்துல் ரஹ்மான் சொன்னார்கள் நீ இந்த விரோதியாக வந்த நேரம் நான் உங்களை மகனாக மாற்றுவாங்க நீ அல்லாத எதிராக இந்த எங்களை ஒரு தவறான விஷயத்துல போய் சிக்க வச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்துல இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ எல்லாரும் ஒன்று சேருமாறு மிக பணிவோடு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் மாணவர்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் சரியா உலமாக படிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அல்லாஹாலா இந்த நாட்டில இருக்கக்கூடிய இந்த அசௌகரியமான நிலைமையை நம் இந்த நாட்டில் ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருந்து இந்த முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்ப எங்களுடைய பற்றி இருக்கக்கூடிய தவறான கருத்துக்களை போக்க அல்லா திருமை செய்வாராக யாரா எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக மறைவான உதவியை செய்வாயாக உடல் கூட வளர்க்க செய்வாயாக எங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாயாக உண்மையான சிந்தனையை பெற்ற முஸ்லிம்களாக வாழ எங்களுக்கு திருமை செய்வாயாக மறைமுகமான உதவியை செய்வாயாக